சிலர் அல்லாஹுடன் பேசியவர்களும் இருக்கிறார்கள் ஆக நபிமார்களிலேயும் அவ்வாறு தான் ரசூல்மார்களிலேயும் அவ்வாறு தான் மலக்குமார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அவர்களில் சில விசேஷமான மலக்குமார்களை அல்லாஹூ சுபானுவத்தாலா அந்தத்தால் கண்ணியத்தால் உயர்த்தி இருக்கின்றான் அதே மாதிரி தான் நாம் மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் மனிதர்களில் சிலரை விட இன்னும் சிலரை அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் மாணவர்களை விட ஆசிரியர்களுக்கு கண்ணியம் குழந்தைகள் பிள்ளைகளை விட பெற்றோர்களுக்கு கண்ணியம் அதே மாதிரி ஆட்சியாளர்களுக்கு குடிமக்களை விட கண்ணியம் சிறியவர்களை விட பெரியவர்கள் வயதில் மூத்தவர்களுக்கு கண்ணியம் அல்லாஹு சுபானுவத்தால சிலரை சிலரை விட கண்ணியப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கின்றான் உலகத்தில் யார் உயர்த்தப்பட்டார்களோ அதாவது யாருக்கு அல்லா கண்ணியம் கொடுத்தானோ கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ மனிதர்களும் அவர்களை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஏன் அவர்களுடைய அறிவுக்காக அல்லது அவர்களுடைய வயதிற்காக அல்லது அவர்கள் செய்த சிரமங்கள் தியாகங்களுக்காக மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி பெரியவர்களும் சிறியவர்களையும் மதிக்க வேண்டும் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ் உலகத்துல யாரும் வந்ததும் இல்ல வரப்போவதும் இல்ல ஆனால் அவர்களை தன்னுடைய சகாபாக்களை பல கட்டங்களில் உயர்த்தி இருக்கிறார்கள் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் அவர்களில் பலரை புகழ்ந்திருக்கிறார்கள் சில நேரங்களில் செல்வந்தர்கள் சில நேரங்களில் ஏழைகள் இன்னும் சில வேலைகளில் பரம ஏழைகள் ஏன் சில நேரங்களில் அடிமைகளை கூட ஆனால் பல கட்டங்களில் பாராட்டி புகழ்ந்திருக்கிறார் தனக்கு கீழான உள்ளவர்களை பாராட்டியதன் மூலமாக அவர்களை மதித்ததின் மூலமாக அவர்களை கண்ணியப்படுத்தியதன் மூலமாக அந்த சகாபாக்கள் ஒட்டுமொத்த சகாபாக்கள் நவியவர்களுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு பின்வாங்கவில்லை மேலான பெரியார்களே சகோதரர்களே நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் கண்ணியத்தை கொடுத்து தான் கண்ணியத்தை எடுக்க வேண்டும் ஒருவரை மதித்துத்தான் அவர் நம்மை மதிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் இருந்தாலும் நபி அவர்கள் தன்னுடைய அதிகார தோரணையில சகாபாக்களுடன் நடந்து கொள்ளல்ல இங்கு நாம் பார்க்கலாம் சில வீடுகளில் சில இடங்களில் குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்கின்றார் என்னுடைய மகன் நூற்றுக்கு நூறு எனக்கு வழிபடணும் கட்டுப்படணும் நான் நான் போட்ட அந்த கோட்டை தாண்டக்கூடாது என்னுடைய பேச்சை மீறி அவர் செல்லக்கூடாது என்று பல பெற்றோர்கள் விரும்புவார்கள் மறுமுனையில் சிறுவர்களையும் மறுமுனையில் குழந்தைகளையும் நாம் மதிக்க வேண்டும் அவர்களையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் அதே போன்று கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டி அன்பு காட்டினால் பிரச்சனைகள் ரொம்பவும் குறைவாக ஆகிவிடும் பிரச்சனைகள் நாளடைவிலே குறைந்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வார்கள் ஆனால் இன்று பார்க்கலாம் பல குடும்பங்களில் பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை தாய்க்கும் மகனுக்கு மத்தியிலே பிரச்சனை மகனுக்கும் தந்தைக்கு மத்தியிலே பிரச்சனை ஏன் ஏற்படுகின்றது என்றால் சிலவேல தந்தை அவர் நூற்றுக்கு நூறு எனக்கு மகனின் மீது அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை செலுத்த போற நேரத்தில் தான் பிரச்சனைகள் வருகின்றன மேலாக பெரியார்களே சகோதரர்களே கணவனுக்கு பல வகையான சிறப்புகள் அவர்களுடைய சிறப்புகளை அதரத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சல்லம் பல அதிர்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குரானிலையும் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிப்பார்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே குறிப்பிட்ட அதே அல்லாஹ் குரானில் இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார் உலக அந்த மனைவியரின் மீது சில கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு சில உரிமைகளும் இருக்கின்றன மனைவிமார்களுக்கு கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் இருப்பதாக அல்லாஹு சுகானுவ தலப்பூர் அல்ல குறிப்பிடுகின்றார் ஆனால் பலர் அவர்கள் நமக்கு செய்ய கடமைகளை பார்க்கின்றோம் அதை பற்றி பேசுகின்றோம் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பேசுவதற்கு பலர் மறந்து விடுகிறார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே கணவன் சில நேரங்களில் ஆத்திரம் வரும் பொழுது அவருக்கு கோபம் வரும் பொழுது அவர் மனைவியை திட்டுவார் மனைவியை ஏசுவார் மனைவியை பேசுவார் ஆனால் சில நேரங்களில் மனைவி பேசுவதையும் கணவன் கேட்க வேண்டும் அவருடைய பேச்சுக்கும் காது கொடுக்க வேண்டும் அநேகமான இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய விடயம்தான் கணவன் பேசிக் கொண்டே இருப்பார் மனைவி பேசுவதற்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கூட இல்லை மேலான பெரியார்களே சகோதரர்களே மிக பெரும் பெரும் பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக முக்கியம் நாம் அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பதை போன்று அவர்கள் பேசுவதை நாங்கள் கொஞ்சம் கேட்டாலே பாதி பிரச்சனை குறைந்து விடும் அவங்க சொல்லக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன எங்கட பேச விடுறாங்க இல்ல எங்கட பேச கேட்கிறாங்க இல்ல எங்கட வாய்க்கு பூட்டு போட்டுறாங்க ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாயை அடைத்து விடுகிறார்கள் நாம் பார்க்கலாம் ஒரு வாயையும் ரெண்டு காதையும் வைத்ததே என்ன வாயால கொஞ்சம் பேசுங்க காதால கூடுதலாக கேளுங்க ஆனால் இப்ப எங்க நாங்க கேட்கிறது இல்ல பேசுறது நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறது மனைவிக்கு பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை சில நேரங்களில் மனைவி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எடுப்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி வருகின்றார்கள் குர்பானுடைய மிருகங்களையும் எடுத்து வருகின்றார்கள் இஹ்ராமுடைய ஆடையையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஹுதைபியா மக்காவிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டருடைய தூரத்துல வந்து விட்டார்கள் ஆனால் மக்கத்து முஷிரிக்கீங்கள் இவர்கள் உம்ரா செய்வதற்கு விடல்ல இந்த வருஷம் நாம் விட மாட்டோம் அடுத்த வருடம் தான் நீங்கள் வர வேண்டும் மூணு நாள் தான் மக்காவுக்குள்ளே இருக்க வேண்டும் உங்களுடைய ஆயுதங்களை உரைக்குள்ளே வைத்துக் கொண்டு தான் வர வேண்டும் என்று எக்கச்சக்கமான நிபந்தனைகள் நபியவர்கள் சகாபாக்கள் எவ்வளோ கூறுகிறார்கள் பரவாயில்லை இந்த இந்த தடவை நீங்க உங்களோட குருபான் மிருகங்களை அறுத்து விடுங்க உங்களோட தலைகளை முட்டை அடித்திடுங்க அதற்கு பின்னால ஹராமுடைய ஆடையை கலைந்து விடுங்க நபியவர்கள் எவ்வளவோ சொல்லியும் அந்த சகாபாக்களுடைய ஆர்வ கோளாறு விவாதத்தில் இருந்து ஆசை ஆர்வம் இல்ல எப்படியும் மக்காவுக்கு வந்துவிட வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி தள்ளல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் கவலை இந்த சகாபாக்கள் கேட்கிறாங்க இல்ல மிருகங்களை அவர்கள் குருபான் கொடுக்கிறார்கள் இல்ல தங்களுடைய தடை முடிகளை இறக்கி எறவுடைய ஆடையை கரைக்கிறார்கள் இல்ல என்ற அந்த ஒரு வகையான கவலையுடன் தன்னுடைய மனைவி உம்மும் தரமாறதே அல்லாஹ் அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் சொன்னார்கள் யார சூழல்லாம் நீங்க ஒன்றும் இதற்கு பின்னால பேசாதீங்க நீங்க உங்களோட குருபான அருங்க நீங்க உங்களோட தலைய தலையில் உள்ள முடிய முட்டை போட்டுடுங்க அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சல்லம் தன்னுடைய தலை முடியை தான் தாமதம் சகாபாக்கள் வேகம் வேகமா ஹதீஸ்ல வருது இந்த அளவுக்கு இந்த வேகம் சில சகாபாக்குடைய தலையில இரத்தம் வரக்கூடிய அளவுக்கு வேகமாக தன்னுடைய முடிகளை கலைந்து இஹராமுடைய ஆடைகளை கலைந்து விடுகிறார்கள் நான் பார்க்க வேண்டும் இந்த நேரத்துல அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய கருத்து எடுத்தாங்க தன்னுடைய மனைவி ஹஜரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கருத்தை எடுத்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு சாதகமாக ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினார் சமூகத்துடைய பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலேயே தன்னுடைய மனைவிட்ட கேட்டார்கள் சொன்னார்கள் என்றால் குடும்ப பிரச்சனையுடைய நேரத்துல மனைவிட்ட பேசாமல் கேட்காமலா இருந்திருப்பாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லாமலாகுவதற்கு சில நேரங்களில் எங்களை அறியாமல் சில தவறுகள் நாங்கள் அதை தவறாக கருதுவதில்லை நினைப்பதில்லை ஒரு தன்னுடைய மனைவி தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் மன்னிக்கோனும் நனவு செய்யக்கூடிய நேரத்தில் அதை பாரா பாராட்ட வேண்டும் ஆனால் அந்த பாராட்டுற தன்மை குறைந்து விட்டது உலகத்தில் யார் எல்லாம் பாராட்டுகின்றோம் அடிக்கடி போல பங்கன் நடக்குது எதற்கு மெடல் கொடுக்கிறாங்க சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க அந்த இது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பரிசுகள் கொடுக்கிறாங்க பாராட்டுவதற்கு ஆனால் காலம் எல்லாம் நமக்கு செதுமை செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய மனைவி ஏதாவது நல்லதை செய்தால் அந்த பாராட்டுற தன்மை குறைந்து விடுகின்றது தன்னுடைய மனைவி பின்னாலும் பாராட்டுவார்கள் அடிக்கடி அவர்கள் செய்த நனவுகளை பற்றி பேசுவார்கள் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை மன்னிப்பார்கள் நாம் தவறுகளை மன்னிக்கவும் வேண்டும் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கவும் வேண்டும் அவர்கள் ஒருவர் வந்து கேட்கிறார் எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும் நபிவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலைக்காரன எழுபது தடவை மன்னிங்க வேலைக்காரனை எழுபது தடவை மன்னிக்கணும் எங்கட லைஃப் பார்ட்னர் எங்களோட வாழ்க்கை துணைவியை எத்தனை தடவை மன்னிக்கணும் ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மனைவியை மனிதன் ஆணும் மனிதன் தான் பெண்ணும் மனிதன் அவர்கள் தான் தவறு செய்யலாம் தவறு நடக்கலாம் எங்களாலும் நடக்கலாம் அவர்களாலும் நடக்கலாம் ஆனால் அந்த தவறை எத்தனை பேர் எத்தனை தலைமை நாங்கள் மன்னிக்கின்றோம் சில பேர் ஒரு ஒன்றை செய்திருப்பார்கள் அவர்கள்ட்ட கேட்டோம்டா இல்ல நான் செய்யலாண்டா இல்ல நீங்க தான் செஞ்சீங்க ஆதாரம் இருக்குது அவரை கூப்பிடவா இவரை கூப்பிடவா இதை நான் அதை உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டவா மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒருவர் ஒரு வேலைய செய்யலான்னு சொன்னா நல்ல பண்பு என்ன ஆராய்ச்சி நீங்க செய்யலையா சரி மறந்துடுவோம் விட்டுடுவோம் இன்னைக்கு வார பிரச்சனைகளில் அநேகமான பிரச்சனை என்ன அவர் செய்யலான்றாரு நாம் நீங்க செஞ்சோம் நீங்க செஞ்சீங்கன்னு வாதிருக்கின்றோம் அதன் மூலமாக இத்தனையோ பொய்கள் அங்கே உருவாக காரணம் மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவர் முஸ்லிம் அறிவாயர் அவர்கள் பார்க்குகின்றார்கள் ஒரு தடவை ஒருவர் திருடுகின்றார் அந்த திருடிவரை பார்த்து சொன்னார் கரத்தை நீங்க திருடிட்டீங்க அவர் சொல்றாரு இல்ல நான் திருடல்ல அதற்கு அவருடைய பண்பை பாருங்கள் சொன்னார்கள் என்னை படைக்க வணங்கப்படுவதற்கு வேற ஒருவனும் இல்லாத அந்த அல்லாஹும் மீது சத்தியமாக ஆமந்து வில்லாகி நான் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் நான் என்ன பொய்யாக்கிட்டேன் என்ற கண் பிழையா பார்த்திருக்கும் போல நீங்க திருடல்லான்னு சொல்றீங்க என்னுடைய கண் அது தவறா பார்த்திருக்கிறது போல நிலை செய்யல நபியுடைய பண்பை பாருங்க சாதாரணமான ஒருவர் அவர் திருடன் கூறுகின்றார் உடனடியாக சொன்னார் அப்ப நான் தவறு செஞ்சிட்டேன் போல என்னுடைய கண் தவறாக பிழையை பார்த்திருப்பதை போல என்று அதற்கு சொன்னார் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம் சில நேரங்களில் முன்ன பின்ன குற்றங்கள் நடக்கலாம் அவைகளை நாங்கள் மன்னிப்பதோட எங்க மூலமாக தவறு நடந்தா நாங்க நினைக்கிறோம் நாங்க மன்னிப்பு கேட்கவே மாட்டோம் சில நேரங்களில் டிவோர்ஸ் குறைக்கும் போகுது ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்டா டிவோர்ஸ் ஆகாது பரவாயில்லை நான் டிவோர்ஸ் ஆனாலும் சரி நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மேலான பெரியார்களே சகோதரர்களே எப்படி மற்றவர்கள் தன்னுடைய தவறைக்காக மன்னிப்பு கேட்கிறாங்களோ அதே மாதிரி ஏன் நாங்க நம்முடைய மனைவிமார்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எத்தனை பேருட்ட மன்னிப்பு கேட்கிறோம் வாகனத்துல போறோம் எங்கேயாவது பொது இடங்கள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டேஷன்ல ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்ல நடந்தா சாரி சாரி எத்தனை தடவை ஒரு நாளைக்கு யார் யாருக்கும் எவரவருக்கும் சொல்லி கூறுகின்றோம் சொல்றோம் ஏன் காலம் எல்லாம் நமக்கு பணிவிடு செய்யக்கூடிய எங்கட மனைவிக்கு ஒரு சொறி ஒன்று செய்ய இயலாதா என்னால் ஒரு தவறு நடந்துருச்சு என்னால் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு இதை நீங்க மன்னிச்சுக்கோங்க சரி நேரம் கேட்பதற்கு தான் ஒரு வகையான கௌரவ பிரச்சனை எத்தனை விஷயங்களுக்கு நாங்க எஸ்எம்எஸ் அனுப்புகின்றோம் எப்பயாவது வெளியில வந்து சொல்லி நான் வீட்டில் உங்களுக்கு இப்படி பேசிட்டேன் உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டேன் நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க எத்தனை பேர் சொல்லுகின்றாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அத மன்னிக்கவும் வேண்டும் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் நம்மால் தவறுகள் நடந்தால் நாமும் அதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும் உகத்தில சகாபாக்கள் தவறு செய்கிறார்கள் அவர்களுக்காக நபி அவர்கள் இத்திருப்பார் செய்கிறார்கள் அதாவது விரிவாக பேச நேரம் இல்லை உகத்தில சில சகாபாக்கள் தவறு செய்கிறார்கள் அந்த தவறுக்காக அல்லா நபீனத்தில் நீங்க அந்த சகாபாக்களுக்காக நீங்க தவறு செய்தது சகாபாக்கள் ஆனால் மன்னிப்பு கேட்கும்படி நபி அவர்களுக்கு அல்லா உத்தரவிடுகின்றார் மேலான பெரியார்களே சகோதரர்களே நடக்கும் பொழுது பாராட்டுவோம் தவறுகள் நடக்கும் பொழுது கண்டும் காணாமல் இருப்போம் அவைகளை பற்றி அடிக்கடி பேசாமல் இருப்போம் சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் பத்து வருடங்களுக்கு முன்னால செய்த தவறை இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருப்பாங்க நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது செஞ்ச ஒரு தவற யாராவது இப்ப சொன்ன எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக சிரமமாக இருக்கும் மேலான பெரியார்களே சகோதரர்களே பல தடவை கடந்த தவற சொல்லி சொல்லி அந்த பெண்ணை கொல்லாமல் கொள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் அவர்களுடைய காலத்துல ரிவாயத் ஒருவருடைய மகள் அந்த பெண்மணி தினா செய்து தினாவுக்குரிய தண்டனை கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது அந்த பெண்ணுடைய தந்தை வந்து மோமினின் என்னுடைய மனைவிக்கு இப்பொழுது திருமண பேச்சு நடக்குது அதனால கடந்த காலத்துல நடந்த தவற சொல்லித்தானே நான் திருமணம் பேசணும் அதர சுமர் சொன்னார்கள் உங்களோட மனைவியை பத்தினி என்று சொல்லி நீங்க திருமணம் பேசுங்க நீங்க யாருக்கையாவது தவறுகளை சொன்னீங்கண்டா நீங்க மௌத்தாக்குற வரைக்கும் அடிக்கடி பார்க்கக்கூடிய அடையாளம் இருக்கக்கூடிய அளவுல நான் தண்டனை தருவேன் என்றார்கள் அதில் அமர்வது எல்லாகுவான் இந்த வீடுகள்லையும் நடக்கிறது பாடசாலைகளிலேயும் நடக்கிறது சில மதரசாக்களிலேயும் நடக்குகின்றது ஒரு மாணவன் படிக்கிற மாணவன் ஓதுற மாணவன் எப்பயாவது ஒன்று செய்திருப்பான் அவர் படித்த முடிக்கிற வரைக்கும் அவருடைய தவற அவர் ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த தவற என் சில ஒரு மாதம் கூட இருக்காது நம்முடைய குடும்பத்தான் படிக்கிற ஒரு மாணவி மேல்மாடியிலிருந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்ய முயன்ற அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் ஏதோ கிளாஸ்ல சின்ன திருட்டு போக ஒரு ஆசிரியரோ ஆசிரியையோ அந்த பிள்ளைக்கு நீங்க திருடி நீங்க நான் கேட்டது நாளத்த பெண் தற்கொலை மேலான பெரியார்களே சகோதரர்களே ஏன் சிறுவர்கள் பொதுவாக சின்ன விஷயத்தை கூட அதை பெரிய சீரியஸாக எடுப்பார்கள் அதே மாதிரி தான் பெண்மணிகள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால முந்தி செய்த ஆரப்பத்திர செய்த பல வருடங்களுக்கு முன்னால நடந்த தவறுகளை நாங்கள் அடிக்கடி பேசுறல்ல அந்த தவறுகளை மறைப்போம் அந்த குற்றங்களை மறைப்போம் அவர்கள் செய்த நடவுகளை பேசுவோம் அவர்கள் செய்த நல்ல வேலைகளை பேசுவோம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இந்த அடிப்படையில நாம் நம்முடைய இல்லற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் என்றால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமான குடும்பமா ரொம்ப இன்பமான மகிழ்ச்சியான ஒற்றுமையான குடும்பமா அந்த குடும்பங்கள் மாறிவிடும் சில நேரங்களில் நம்முடைய பிடிவாதம் நான் ஆண்களை மட்டும் சொல்லல சில நேரங்களில் பெண்கள்கிட்ட பிடிவாதம் இருக்குது அவர்களும் சில வேலை தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் அவர்களும் பிடிவாதமாக இருப்பார்கள் இருந்தாலும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதை போன்று அவர்கள் சொல்லி தந்ததை போன்று நல்லவைகளை பார்ப்போம் நல்லவைகளை பேசுவோம் நல்லவைகளை நாங்கள் அடிக்க பகிர்ந்து கொள்வோம் கெட்டவைகளை பேசுறல்ல தவறுகளை பேச மாட்டோம் தவறுகளை பற்றி அடிக்கடி சர்ச்சைகளை ஈடுபாட மாட்டோம் மனைவிமார்களாக இருக்கலாம் வீட்டுள்ள நமக்கு கீழ் உள்ளவர்களாக இருக்கலாம் சில நேரங்களில் ஒரு வாப்பாவுடைய வாயால ஒரே ஒரு கட்டத்தில் கூட என்னுடைய மகன் நல்ல புள்ளன்னு சொல்ல மாட்டேன் எப்ப பார்த்தாலும் பேசிக் கொண்டிருப்பார் எப்ப பார்த்தாலும் திருட்டிக் கொண்டிருப்பார் அவர் செய்த தவறுகளை பத்தி மாத்திரம் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார் அதன் மூலம் அந்த குழந்தைக்கு பெற்றோரின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் அந்த அன்பு அந்த இரக்கம் காலப்போக்குல குறைந்து அவர் எதிர்காலத்துல பாப்பாவுடைய மிகப்பெரிய விரோதியாக மாறி வருவார் பத்து வருடம் செதுமை செய்தாங்க ஒரே ஒரு செலவை கூட அனந்த ஏன் இதை செஞ்சீங்கன்னு கேட்டதும் இல்ல ஆனா நான் செய்ய சொன்னதை ஏன் செய்யலான்னு கேட்டதும் இல்ல ஒரு ஊழியர்கிட்ட ஒரு காதின் ஒரு வேலைக்காரர்கிட்ட நபியவர்கள் இப்படி நடந்தார்கள் என்றால் பெற்றோர்கள் குழந்தைகள் எப்படி நடக்கணும் கணவன்மார்கள் மனைவிமார்களிடம் எவ்வாறு நடக்கணும் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் எவ்வாறு நடக்கணும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால பெண்ணிலே குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சமூக வாழ்க்கையாக இருக்கலாம் காட்டி தந்த முறைப்படி வாழ்ந்த மாதிரி நாங்க எங்களை சமூக சந்தோஷமாக அமையும் நம்முடைய பெருநிலை குடும்ப வாழ்க்கையும் இன்பமாக அமையும் அந்த அடிப்படையில நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக ஆகவே அல்லா எங்கள் எல்லோருடைய கால்களை மன்னிப்பாயாக பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முழு உலகத்தில் வாழ வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய தகவலை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நீ விரும்புகின்ற மாதிரி உலகத்துடைய வாழ்வை அமைத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் ரஹமத்லி அஹமர்